மதவாதிகள் என்றால் இஸ்லாமியர்கள் மிதவாதிகள் என்றால் நடுநிலையான சிந்தனை கொண்டு இஸ்லாத்திலே இணையலாமா வேண்டாமா என்று இருக்கக்கூடிய இந்த மிதவாதிகள் மதவாதிகளை நோக்கி கேட்கிற சில கேள்விகளுக்கு நாம் பதில் தெரியாமலேயே வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் தன்னுடைய நண்பர்களோடு பேசியிருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு சரியாக எத்தனை பேர் பதில் சொல்லி இருக்கிறார்கள் எண்ணி பார்க்கிறார் ஒரு சில முக்கியமான கேள்விகள் இஸ்லாமியர்களை பார்த்து இந்த மிதவாதிகள் கேட்கிறார்கள் அதுல மிக முக்கியமானது முஸ்லிம்கள் என்று சொன்னாலே கொஞ்சம் வேகமானவர்களாக இருக்கிறார்களே தீவிரவாதம் போக்கு கொண்டவர்களாக இருக்கிறார்களே இப்படி இருக்கிற காரணத்தினால் தான் நாங்கள் இன்னும் இஸ்லாத்திற்குள்ளே இணையாமல் இருக்கிறோம் என்று சொல்லுகிற மிதவாதிகளும் சமூகத்தில் உண்டு இன்னும் சில சொல்லுவார்கள் எந்த அடிப்படையிலே பலதார மனத்தை நீங்கள் ஆகமாக்குகிறீர்கள் வாயின்னா பிரச்சனை இல்லை நாலு கட்டிக்கலாம் எட்டு கட்டிக்கலாம் பத்து கட்டிக்கலாம் இது எந்த வகையில் நியாயம் பெண்களை பெண்களை கஷ்டப்படுத்துவதாக பெண்களை சிரமப்படுத்துவதாக வந்தவா இது இருக்கிறது அதனாலேயே நாங்கள் பார்க்கிறோம் பயப்படுகிறோம் என்று சொன்னவர்களும் சமூகத்தில் உண்டு இன்னும் சில இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்கிறது இதை பார்த்தால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது திருவிடினால் கைவெட்ட வேண்டுமா தலைவெட்ட வேண்டுமா அடிக்க வேண்டுமா எல்லாம் சட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையானதாகவும் கொடுமையானதாகவும் இருக்கிறது இதை பார்த்து நாங்கள் இஸ்லாத்திற்குள்ளே வருவதற்கு தயக்கம் காட்டுகிறோம் என்று சொல்பவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது நிறைய பேர்கள் சொல்வது இஸ்லாமியர்களை நோக்கி வருகிற அம்புகளில் அதிகமான அம்பு வருவது பெண்களுக்கு இஸ்லாத்திலே எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது வருதா என்ற ஆணையை போட்டி அவர்களை அடக்கும் சூழல் பெண்களுக்கு கல்வியை கொடுக்காத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை வதைக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று ஒரு தவறான கோணத்தை தங்களின் மனதுக்குள்ளே நிறுத்திக் கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே இணைந்தால் நம்முடைய நிலை என்னாகுமோ என்று எண்ணுகிற மிதவாதிகளும் சமூகத்தில் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒரு சிலர்கள் இப்படியும் கேட்பது உண்டு என்ன அநியாயம் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொல்லிட்டாக்கா உடனே உறவு முடிந்து விடுமா ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமையா பெண்களுக்கு தலாக்கு கொடுக்கிற உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கவில்லை எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைய எங்களுக்கு பயம் ஏற்படுகிறது என்று சொல்பவர்களும் சமூகத்தில் இருக்க இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தால் ஜீவனாம்சம் இவர் தலாக் கொடுத்து விடுவார் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை முழுக்க அவள் கஷ்டப்பட வேண்டும் ஜீவனாம்சம் என்ற கோட்பாடு எல்லா மதத்திலும் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் மட்டும் தலா கொடுத்து விட்டு அவர் போய்விட்டால் ஜீவனாம்சம் அந்த பெண்ணுக்கு கிடையாது என்று சொல்லுகிறது எனவே இதுவும் எங்களுக்கு மனதில் உறுத்தலாக இருக்கிறது என்று கேட்பவர்களும் உண்டு இன்னொரு பக்கம் இப்படியும் கேட்பவர்கள் இருக்கிறார்கள் குடும்ப கட்டுப்பாடு இஸ்லாத்தை சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா பதினஞ்சும் பெத்துக்கள்னா இருபதும் பெத்துக்கள்னா எந்த விதமான கவலையும் இல்லாமல் பிள்ளைகளை பெறுகிற ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது பிள்ளை பெறுவது பெரிய விஷயம் அல்ல அந்த பிள்ளைகளை வளர்ப்பது உருவாக்குவது ஆனாக்குவது இதெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இஸ்லாமிய மார்க்கம் நீங்க எவ்வளவு வேண்டாலும் கத்துக்கங்க குடும்ப கட்டுப்பாடு கூடாது என்று சொல்லுகிறது இது எங்களுடைய மனதுக்கு உறுத்தலாக இருக்கிறது என்று இது போன்ற பல குற்றச்சாட்டுக்களை இந்த மிதவாதிகள் வைக்கிறார்கள் மதவாதிகளாக இருக்கிற நாம் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் சில நேரத்திலே தடுமாறும் சூழல் ஏற்படுகிறது அந்த சூழல் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டித்தான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே முதலாவதாக இஸ்லாம் தீவிரவாதத்தை ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வதை இஸ்லாம் ஆகமாக்குகிறதா அவசியமாக்குகிறதா என்று நீங்கள் ஆய்வு செய்தால் கண்டிப்பாக சத்தியமாக மார்க்கம் இருக்கிறது மனிதனுக்கு கொடுக்கிற எல்லா உரிமைகளையும் உலகத்திலே முதல் முதலாக கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம் தான் நேற்ற ஐரோப்பிய உலகம் ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தாம் ஆண்டு கொடுத்த உரிமைகளை அதற்கு முன்பதாகவே பிறந்தவர்களே ஐநூத்தி எழுபதா கிபி ஐநூத்தி எழுபதிலேயே எழுபத்தி ஒன்றிலே பிறந்து பெருமானார் சதல்லாஹ் அலிவசலம் அறுநூத்தி பத்திலே நுபுவத்தை பெற்று இந்த உரிமைகளை கொடுத்திருக்கிறார்கள் மனித உயிர்கள் எப்படி காக்கப்பட வேண்டும் பெருமானார் சதல்லாஹ் அலிவசலம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அமையத்துள் முக்மினன் அம்மிதா வேண்டுமென்றே ஒருவன் ஒருவனை கொலை செய்வாரையானால் அவருக்கு தங்குவிடும் ஒதுங்கிவிடும் நரகம்தான் என்று மார்க்கம் சொல்லி இதை விட என்ன சொல்ல வேண்டும் இன்னொரு இடத்திலே பெருமானார் சதந்தாம் சிலத்திற்கு அல்லாஹ் சொல்லுவான் இதில் மௌபூதத்து சுகில தப்பின் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவிலேயே கொலை செய்து விடுகிறார்கள் அல்லவா அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் பிறந்ததற்கு பிறகும் கூட அரிசியை போட்டு உமியை போட்டு கொள்கிறார்களே ஒரு உயிரின் மதிப்பு தெரியாமல் கொள்கிறார்களே அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் இதில் மௌகூதற்கு சுகிலன் அந்த பிள்ளை நாளை வறுமையிலே பிடித்து கொள்ளுமா அந்த பிள்ளை பிடித்துக் கொள்ளுமா நான் என்ன பாவம் செய்தேன் உங்களை ஏசினேனா பேசினேனா ஏளனம் செய்தேனா நீங்களாக உருவாக்கினீர்கள் நீங்களே கொலை செய்வதற்கு நீங்கள் யார் உயிரை கொடுத்தவன் ரப்பு அதை எடுக்கிற ஆட்களும் அவனுக்கு மட்டும்தான் உண்டு உலகத்தில் யாருக்கும் இல்லை என்று அந்த குழந்தை பேசுமா எதற்காக என்னை கொலை செய்தீர்கள் நான் என்ன பாவம் செய்தேன் என்று அந்த குழந்தைகளுக்கும் என்னை அல்லாஹ் குரானிலே காட்டுகிறான் அப்ப உயிரின் மதிப்பு அல்லாஹ்விடத்திலே எவ்வளவாக இருந்தது ஒரு போர்க்களத்திலே உசாமார் அலி போர் செய்து கொண்டிருக்கிற பொழுது போர்க்களத்திலே ஒருவர் இன்னொருவரை காயப்படுத்தலாம் என்ற நியதி இருக்கிறது கொலை செய்கிற உரிமையும் நியதும் இருக்கிறது போர்க்களத்திலே உசாமார் அலி வாழை ஓங்கும் பொழுது எதிரில் இருந்தவர் சொன்னார் என்ற திருக்கணிமாவை சொல்ல வாளுக்கு பயந்துதான் சொல்லுகிறார் என்று வெட்டிவிடுகிறார்கள் உசாமா அவர் இறந்து விடுகிறார் பெருமானா சல்லந்தாம் அழிவு செல்லும் இடத்திலே சில தோழர்கள் வந்து சொல்லுகிறார்கள் நாயகமே அவர் லா இல்லல்லா இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லா என்று சொன்னதற்கு பிறகு கூட இந்த உசாமா வெட்டிவிட்டார் நாயகமே என்கிற பொழுது உசாமாவை அழைத்து பெருமானார் விஷயம் கேட்கிறார்கள் ஆகும் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் சதல்லா பழிவு செலவிடத்திலே உசாமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாயகமே என் வாழுக்கு பயந்துதான் அவர் ஈமான் கொண்டார் உடனே பெருமானார் கேட்டார்கள் அது சகத்த கல்வா அவரின் உள்ளத்தை என்ன நீ பிளந்து பார்த்தாயா அவரின் உள்ளத்தை என்ன பிளந்து வாக்கி அவர் வானுக்கு பயந்து என்று நீயாக முடிவு செய்து கொண்டு ஒரு உயிரை கொலை செய்திருக்கிறாயா உயிரின் மரியாதை உனக்கு தெரியுமா சாமா என்று பெருமானார் செல்லல்லாஹு பணிவு செல்லும் கேட்கிறார்கள் என்று சொன்னார் உயிருக்கு மாற்றம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை சமூகத்திற்கு நாம் தானே சொல்ல வேண்டும் எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம் எங்கள் சமூகம் உயிருக்கு கொடுக்கிற உரிமையை உலகத்திலே வேறு எந்த சமூகமும் கொடுக்க இஸ்லாம் உயிருக்கு மட்டும் பாதுகாப்பு அல்ல பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பை விளக்குகிறது அம்மாலக்கும் அம்மாளுக்கும் வில் பாத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் உங்களுடைய பொருட்களை நீங்கள் வீண்வரிகம் செய்து விடாதீர்கள் தாத்தாக்குள் அம்மானக்கும் பயிரக்கும் ஒருவர் மற்றொருவருடைய பொருளை அழிந்து விட வேண்டாம் அது முஸ்லிம் அதன் முஸ்லிமி ஹராமும் தமுகு மாலுகு எதுகு கையோமிக்கும் ஆதா வலதிக்கும் ஆதா சகரிக்கும் ஆதா குமான் நபிகள் குமான் சல்லா அலிவசலம் அச்சிலே அரஃபாவுடைய நாளிலே அரஃபா மைதானத்தில் இருந்து பெருமானார் சொல்கிறார்கள் இந்த மாதம் அச்சுடைய மாதம் எவ்வளவு புனிதமான மாதம் அதுவும் குறிப்பாக அரஃபாவுடைய நாள் எவ்வளவு புனிதமான நாள் இந்த நாளிலே என்பதை நான் சொல்லுகிறேன் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் மீது ஒரு முஸ்லிம் மற்றவர்களின் மீது பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது இரத்த சாதத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது மானவங்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது இது ஒரு முஸ்லிமின் கடமை என்று பூமான் நபிகள் பூமான் சொல்லலாம் செல்லும் பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பை வழங்குகிறார்களே இதை என்றைக்காவது மாற்றுமன சகோதரர்களோடு அந்த மிதவாதிகளோடு நாம் உரையாடி இருக்கிறோமா எங்கள் மார்க்கம் மற்றவர்களின் பொருளை எப்படி காக்க சொல்லுகிறது என்று என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல கௌரவத்தையும் பாதுகாக்க வேண்டும் உயிரை பாதுகாத்து பொருளை பாதுகாத்து கௌரவத்தையும் பாதுகாக்க சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பழித்து பேச வேண்டாம் அவை சரியில்லை இவை சரியில்லை என்றெல்லாம் நீங்கள் பழித்து பேசாதீர்கள் காரணம் உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லவா ஒரு சில நபித்தோழர்கள் சல்மான் பாரசியையும் சுகைபே ரூமியையும் விலாலே அவசியையும் பழித்து பேசுகிறார்கள் இவர்கள் என்ன வெளிநாட்டிலிருந்து அரபு தேசத்திற்கு வந்தவர்கள் தானே என்று பழித்து பேசுகிற பொழுது பெருமானார் செல்லம்தான் பழிவு செலவர்கள் சொன்னார்கள் பழித்து பேசுகிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது காரணம் உங்களை விட அந்த சல்மானும் அந்த சுவையும் விழாலும் உயர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்று பெருமானார் சொல்லுகிறார்களே யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற ஒப்பற்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை மிதவாதிகளுக்கு நம்முடைய மார்க்கத்தை ஏற்க நினைப்பவர்களுக்கு நம்மோடு சேர்ந்து பணி செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு என்றைக்கு நாம் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன சொல்லி இருக்கிறோமா தனி மனித சுதந்திரம் உலகத்திலேயே தனி மனித சுதந்திரத்தை கொடுத்த மார்க்கம் இஸ்லாத்தை தவிர எந்த மார்க்கமும் கிடையாது தனி மனிதனுக்கு அவ்வளவு சுதந்திரம் ஆனா இன்னைக்கு தனி மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கிறதா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு உளவாளிகள் ஒரு மனிதனுக்கு பின்னால் அழைத்து கொண்டிருக்கிற சூழல் சமூகத்தில் இருக்கும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை உளவாளிகளை கூட இஸ்லாமிய மார்க்கம் வேண்டாம் என்கிறது இது தனி மனித சுதந்திரத்திற்கு அப்பாற்பட்ட செயல் வேண்டாம் உளவாளி என்று சொன்ன மார்க்கம் ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் ஒரே பாரும் ரலியல்லாஹும் ஒரு செய்தி கிடைக்கிறது இந்த சகாபி இந்த சகாபி குடித்து விட்டு வீட்டுக்குள்ளே படுத்து கொண்டிருக்கிறார் எந்த செய்தி கிடைக்கிறது குடித்து விட்டு வீட்டுக்குள்ளே படுத்திருக்கிறார் உமர் நடிகல்லா நினைக்கிறார்கள் என் ஆட்சி காலத்திலே ஒருவர் குடித்திருக்கிறாரா குடித்து விட்டு வீட்டுக்குள்ளே படுத்திருக்கிறாரா என்று உமர் நடிகல்லா அவர்கள் அவரை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எண்ணி புறப்படுகிறார்கள் நாம புறப்படுவோம் அல்லவா சில நேரத்தில் இப்படிதான் கையும் கடவுமா அந்த ஆளை பிடிச்சணும்னு குறுக்கு யோசனை பண்ணுவோம் நேரான யோசனை இருக்காது குறுக்கு யோசனை இதை போன்று உமர் அலி ஒரு நாள் குறுக்கு சிந்தனை பண்ணுகிறார்கள் வீட்டுக்கு கதவை தட்டினா தானே உஷாராயிருவார் ஆளு வீட்டுக்கு மேல ஓட்ட பிரிச்சு உள்ள இருக்கலாம் ஆளை கையும் கனவுமா பிடிச்சிடலாம் என்று எண்ணிக்கொண்டு உமரை பாரூக் எல்லாம் விட்டாளா வீட்டின் கதவை குறிக்கிறார்கள் ஓட்டை குறித்து உள்ளே இறங்குகிறார்கள் மதுவோடு இருக்கிறார் ஓதையோடு இருக்கிறார் உமர் எல்லாம் பிடித்து விட்டார்கள் பிடித்தவுடன் அந்த மனிதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா குமரே நான் குடித்தல் என்ற ஒரு தவறை செய்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் மூணு தவறு செய்திருக்கிறீர்கள் என்றார் நீங்கள் மூன்று தவறு செய்திருக்கிறீர்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற பொழுது நீங்கள் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே செல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் கையிலிக்கும் நீங்கள் அடுத்தவர்களுடைய வீட்டிலே நுழைய வேண்டாம் அவர்களின் அனுமதி இல்லாமல் அனுமதி கேட்டா வந்தீங்க உங்களே நாட்டின் கலீபாவை பார்த்து கேட்கிறாரு என்கிட்ட அனுமதி கேட்ட வந்தீங்க இதுதான் நீங்க வர்ற லட்சணமா ஒரு கலீபாவுக்குள்ள பண்பாடா முடிச்சுட்டா இதற்கிடையே கொஞ்சம் தெம்பு வரும் உமரடி எல்லாம் பார்த்தே கேட்கிறார் இதுதான் உங்க லட்சணமா அடுத்து இரண்டாவது அல்லா சொன்னா அப்போ வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது வாயிலின் வழியாகத்தான் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இப்படி ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கணும்னு அல்லாஹ் சொல்ல எந்த வீட்டுக்குள்ளே நுழைவதாக இருந்தாலும் வாயிலின் வழியாக வீட்டுக்குள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஆனா ஓட்ட பிரிச்சு இறங்கி இருக்கிறீங்களே கலீஃபா ஜனாதிபதிக்கு இது அழகா இது லட்சணமா முரளி எல்லாம் எப்படி இருக்கும் மூணாவதாக அல்லாஹ் சொல்றான் வலா தஜஸ்ஸு வலா யாத்தபாதுக்கும் வாதா சிஜேடி வேலை எல்லாம் பார்க்காதீங்கன்னு அல்லா சொல்றான் ஒருவர் இன்னொருவரை துருவி துருவி ஆராய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்னை துருவியே நீங்கள் ஆராய்கிறீர்கள் என்னை அல்லா பார்க்கிறான் என்ற உறுதி உங்களுக்கு இல்லையா உமரே துருவி துருவி ஆராய்கிறீர்களே என்று சொல்ல உமரடி எல்லாம் ஒன்றும் பேசாமல் வந்து செய்துவன் சாபித்திரர்கள் எல்லா இடத்துல இப்படி நான் ஏறி குதிச்சு போனேன் அந்த ஆடு இப்படி ஒரு மூணு கேள்வியை என்னைய நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டான் என்ன செய்யறது செய்துவிட சாபித்தரடி அல்லாஹுத்தல சொன்னார்கள் அவன் கேட்டது சரிதான் அவனை நீங்கள் தண்டிக்க முடியாது அல்லாஹிடத்தில் தௌவா செய்து கொள்ளுங்கள் என்று உமரணி அவருக்கு சொன்னார்கள் அப்ப தனி மனித சுதந்திரம் அதனால நம்ம வீட்டுக்குள்ள சாராய குடிக்கிறான்னு முடிவுக்கு வந்துடாதீங்க அல்லாஹ் பாதுகாப்பான உமர் அலி எல்லாமே ஒண்ணு செய்ய முடியல நாம பார்த்தரலாம் அந்த அடிப்படையில் அல்ல தனி மனித சுதந்திரத்திலே யாரும் தலையிடக்கூடாது என்று மாற்றம் வலுவாக சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே அதோடு மார்க்கம் நிறுத்தவில்லை இப்ப இந்த சமூக உரிமையை பற்றி பேசுகிறார்களே மிதவாதிகள் அவர்களிடத்திலே நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாம் கொடுப்பதை போன்று சமூக உரிமைகளை வேறு எந்த மார்க்கமும் கொடுக்கவில்லை அதை போன்று இன்னொரு இன்னொன்று செய்தியையும் மார்க்கம் சொல்லும் கருத்து சுதந்திரம் உலகத்திலேயே இஸ்லாம் கொடுத்த கருத்து சுதந்திரத்தை இதுவரை எந்த மதமும் எந்த மார்க்கமும் கொடுக்கவில்லை எந்த நேரத்திலேயும் எழுந்து கேட்கிற அதிகாரத்தை பெருமானார் செல்லலாம் சமூகத்திற்கு விளங்கி இருக்கிறார்கள் குமான் நபிகள் உமான் செல்லல்லாம் அலைவசலம் புதுவா ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு சகாபி எழுந்து நிற்கிறார் ஒரு சகாபி எழுந்து நிற்கிறார் நபியே நாயகமே நபியே நாயகமே எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை எதற்காக கைது செய்கின்றேன் நாயகத்தை பார்த்து கேட்டா எப்படி இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரரை கைது செய்ததற்கான காரணத்தை மெம்பரிடமிருந்தே சொல்ல வேண்டும் பெருமானார் சந்தந்தா செல்லவும் செய்தியை சொல்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவரின் இழத்தை அபகரித்ததாக எனக்கு செய்தி கிடைத்தது என்கிற பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற நிலமும் என் நிலம்தான் அபகரிக்கவில்லை அதே இடத்திலேயே பெருமானார் சந்தம் தலைவர் செல்லம் விடுதலை செய்யுங்கள் என்றார்களே ஏன் தெரியாமல் பிடித்து வந்திருக்கிறீர்கள் தீர ஆய்வு செய்திருக்க வேண்டுமே என்று பெருமானார் செல்லலாம் வடிவு செல்லவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் கருத்து சுதந்திரம் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எல்லோருக்கும் துணிகள் உமரை பருப்பு எல்லாம் ஆட்சி காலத்திலே வழங்குகிறார்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒன்றரை மீட்டர் ரெண்டு மீட்டர் துணி வழங்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒன்றரை மீட்டர் ரெண்டு மீட்டர் துணிக்கு சட்டை தான் வரும் ஆனா உமர் அலி அல்லாவுக்கும் அதே இரண்டு மீட்டர் தானே உமர் அலி அல்லாவுத்தாலா மெம்பரிலே ஏறி நிற்கிறார்கள் பெரிய துப்பாவை போட்டு நிற்கிறாங்க அப்ப கீழ் இருக்கிற ஒரு சகாபி நினைக்கிறா நமக்கெல்லாம் ரெண்டு மீட்டர் கொடுத்துட்டு இவரு அபேஸ் பண்ணிட்டாரு மூணு மீட்டர் ஏன்னா ரெண்டு மீட்டருக்கு ஜுப்பா தைக்க முடியாதுங்கிறது உறுதியான தகவல் பெரிய ஆடை கொண்டு இருக்கிறார் உமரே எழுந்து விட்டார் மெம்பரிலே உமரடிகள் தான் நிற்கிறார்கள் ஒரு நாட்டின் ஜனாதிபதி நிற்கிறார்கள் உமரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா உமரடிகள் தான் தாராளமாக கேளுங்கள் உடனே அவர் கேட்டார் எங்களுக்கு இரண்டு நீட்டல் என்றால் உங்களுக்கு நாளா உங்களுக்கு நாளா உமரடிகள் எவ்வளவு உஷாரானாரு உடனே உமர் அலி அல்லா முத்தாலா என் மகன் அப்துல்லா இவ்வளவு உமர் எங்கே என்று கேட்கிறார்கள் கடைக்கோடியில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எழுந்து சொன்னார்கள் என் ஆடையை என் தகப்பனாருக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன் என்றார்கள் என் ஆடையை என் தகப்பனாருக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன் இன்னைக்கு அப்படி கேட்டா கேட்டவனுடைய நாவு இருக்காது அடுத்தவன் பேச முடியாது ஆனால் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள் உமரடி அல்லாஹு தாலா மெம்பரில் இருந்து இறங்கி கட்டித் தழுவினார்களா இந்த உமரை நீ காப்பாற்றி இருக்கிறாய் இந்த உமரை நீ காப்பாற்றி இருக்கிறாய் எத்தனை வேகம் நினைத்திருப்பார்கள் தெரியுமா இந்த உமர் நமக்கு இரண்டு வீட்டில் கொடுத்து விட்டு அவர் நாடு வைத்துக் கொண்டார் என்று பல பேர்கள் நினைத்திருப்பார்களே உமரை தவறாக நீ அந்த உமரை தவறிலிருந்து காப்பாற்றி விட்டாய் தவறான எண்ணத்திலிருந்து காப்பாற்றி விட்டாய் என்று கட்டித்தழுவிய தழுவிய வரலாறுகள் உண்டு கருத்து சுதந்திரம் இந்த அளவிற்கு கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வேறு எந்த மார்க்கமும் அல்ல இந்த தகவல் இந்த தகவல் தகவல் மாற்று சமூகத்திற்கு சேர்ந்திருக்கிறதா மிதவாதத்தோடு இருக்கக்கூடிய இஸ்லாமை அறிய நினைக்கிற அந்த சகோதரர்களுக்கு இஸ்லாமிய தகவல்கள் சேர்ந்திருக்கிறதா இல்லை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அது ஆண்டி அரசு வேறமெல்லாம் கிடையாது அரசர் திருநாள் கைய வெட்டணும் ஆண்டி திருநாள் கைய வெட்டணும் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்று சொல்லுகிற ஒரே மார்க்கமும் இஸ்லாமிய மார்க்கம் தான் யாருக்கு ஹுமான் நபிகள் கோமான் சல்லத்வாஹ் வலிவு பதில் போர்க்களத்திலே அணிகளை பெருமானார் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அணிகளை சரி செய்கிற பொழுது பெருமானார் வருவதை பார்த்துக் கொண்டு வேண்டுமென்றே சவாத்திர வியல்லாவுத்தால் அவர்கள் அணியிலிருந்து கொஞ்சம் முன்னால் வந்து நின்று கொண்டார்கள் அந்த சகாபி அணியிலிருந்து கொஞ்சம் முன்னால் நின்று கொண்டார்கள் பெருமா நான் செல்லல்லா வலிவு செல்லம் அவர்கள் வாழை வச்சு அம்ப சரி செஞ்சுக்கிட்டே வரும்போது சபா என்ன முன்னால் இருக்கிறா என்று அந்த முனையிலே வைத்து லேசாக வைத்திலே இப்படி ஒரு தட்டு தட்டுறாங்க அதை போய் சரியா நினைக்கிறேன் உடனே சபாத்து அழியல்லா முத்தலா நாயகமே என் வயிறு போய்விட்டது நாயகமே என்னை குத்தி விட்டீர்கள் நாயகமே கடுமையாக வலிக்கிறது நாயகமே அதே இடத்திலே பெருமானா தன் ஆடையை தூக்கி காட்டி என்னை குத்து என்றார்கள் உலகத்திலே இதுவரை எந்த தலைவர் இதை செய்திருக்கிறார் முடித்தார் சவாத்து குத்து என்றவுடன் பெருமானால் ஆடையை தூக்கியவுடன் நேராக சென்று குத்தவில்லை முத்தினார் முத்தினா இதற்காகத்தான் செய்தேன் நாயகமே இதற்காகத்தான் செய்தேன் நாயகமே உங்களுடைய மேடையிலே என் உதடு பட வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன் நாயகமே உனக்கு நரகம் இல்லை சவால் என்று சொல்லிவிட்டு பெருமானார் அணிகளை சரி செய்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோமே இதை போன்று ஒரு சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம் என்ற நிலையை உருவாக்கிய தலைவரை பார்க்க முடியுமா உலகம் கண்டதில்லை இந்த செய்திகள் நாட்டு சமூகத்திற்கு செல்லவும் நம்மோடு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவ நண்பர்கள் இந்து நண்பர்கள் எல்லா நண்பர்களும் விதமாக இருக்கிறார்கள் பாயின்னா நல்லவராத்தான் இருப்பாரு என்று நினைக்கிற நண்பர்களுக்கு நாம் நம்முடைய செய்தியை சொல்ல வேண்டாமா இஸ்லாம் என்றால் இதுதான் தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமில்லை என்ற செய்தியை நாம் பிரகடனப்படுத்த வேண்டாமா அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் அதனால எல்லா உரிமைகளையும் வழங்குகிற மார்க்கம் வழங்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இரண்டாவது குற்றச்சாட்டு இஸ்லாமியர்களை பார்த்து எழுகிற குற்றச்சாட்டுகளில் இரண்டாவது வாயும் சொன்ன அவர் வாட்டுக்கு போய் நாலு கல்யாணம் பண்ணிக்கிறார் அவங்களுக்கு என்ன பிரச்சனையே இல்லை அன்புக்குரியவர்களே நாம் சமூகத்திற்கு விளங்க வைக்க வேண்டும் நாம் சமூகத்திற்கு விளங்க வைக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவான் மா காவலுக்கு மீனன் நிசாயி மஸ்னா ஒ அல்லாஹ் அதிரு எப்ப ரெண்டு மூணு நாலு எப்பொழுது திருமணம் முடிக்கலாம் அதற்கு சில வரையறைகள் உண்டு ஏன் எல்லாம் முடிக்க சொல்லுகிறான் சில காரணங்கள் உண்டு சும்மா எடுத்து எடுப்புக்கெல்லாம் இறைவன் சொல்லுகிறான் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் என்ன ஒருத்தனுக்கு ஒருத்தினே வச்சுக்கோமே ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை கணவன் மனைவியோடு சேர முடியாத சூழல்கள் ஹாட் பேஷண்டா இருக்கிறார் மனநிலை சரியில்லை ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்னா ஒண்ணு அவனுடைய சூழலை புரிந்து கொள்ளக்கூடிய அவனுடைய வடிகால் அவனுக்கு வடிகால் தேவை இப்ப என்ன செய்யறது ஒண்ணு அந்த பொண்ணை கொலை செய்ய வேண்டியிருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லது ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்னா தவறான வழியிலே அவன் போய் நடக்க வேண்டியிருக்கும் விபச்சாரத்திலே அவன் ஈடுபட வேண்டியிருக்கும் மார்க்கம் அவனை விபச்சாரம் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்னொரு வழிகாலை ஏற்படுத்துகிறது எல்லாமே போய் கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா ஒரு ஆணு கண்டிப்பா நான் இல்லாம இருக்கக்கூடாது யாராவது சொல்றாங்களா அதல்ல நீதமாக நடக்க முடியாது என்றால் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இன் ஹிப்தும் அல்லா சாதியு ரெண்டு பேரை வச்சு நீதமா நடக்க முடியாது என்றால் உங்களுக்கு ஒன்று போதும் அதோடு நிறுத்தவில்லை மனைவி பிரச்சனைக்குரியவளாக இருக்கிறாள் என்னதான் சொன்னாலும் அடங்காப்படாரி கணவனுக்கு கட்டுப்படாதவளாக இருக்கிறாள் இப்ப இந்த மனைவியை வைத்து குடும்பம் நடத்துகிற சூழலிலே இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே நாசிஷா என்று அரபிகளே சொல்லுவார்கள் சில மனைவிகள் கணவனுக்கு உடன்பட மாட்டார்கள் இப்ப இந்த கணவன் உடன்படாத மனைவியை வைத்து வாடுவதா ஒருத்தருக்கு ஒருத்தின்னு அல்லது இன்னொரு மனைவியை திருமணம் முடிப்பதா இதையெல்லாம் விட மேலாக பெண்களின் பிறப்பு இயற்கையிலேயே அதிகம் ஆண்களின் பிறப்பு இயற்கையிலேயே கம்மி பிறப்பை பொறுத்தவரை பெண்கள் அதிகமாக பிறக்கிறார்கள் ஆண்கள் கம்மியாக பிறக்கிறார்கள் இப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வச்சா எக்ஸ்ட்ரா இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க நிலைமை என்ன ஆகும் இன்னொரு பக்கம் இறப்பு விகிதம் ஆண்கள் தான் அதிகமாக இறக்கிறார்கள் போர்க்களம் என்றால் விபத்துக்கள் என்றால் நீங்களே ஆய்வு செய்து பாருங்கள் பெண்களை விட இறப்பு விகிதத்திலே ஆண்கள் அதிகம் ஆண்கள் அதிகமாக இறக்கிறார்கள் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இப்பொழுது ஆண்களின் தொகை குறைவாக இருக்கிறது பெண்களின் தொகை நிறைவாக இருக்கிறது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பெண்களை என்ன செய்யறது பணமுள்ள பெண்கள் இவர்களை மனமுடித்துக் கொள்வார்கள் இந்த எஸ்ட்ரா இருக்கிற பெண்கள் எல்லாம் ஏழைகள் தங்கி விடுவார்கள் இதான குலை இதற்குத்தான் மார்க்கம் சொல்லுகிறது நீங்க உங்கள ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் யாராவது வசதி வாய்ப்போடு இருந்து அதோடு மட்டுமல்லாமல் இரண்டு பேர்களையும் சராசரியாக வைத்து பார்ப்பதற்கு யாருக்கு முடியுமோ அவர்கள் முடிக்கலாம் மனமுடிக்கலாம் தான் சொல்லுது அதை விட ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா யாரு சொல்றாங்களோ எந்த மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறாரோ ஒருத்தன் ஒருத்தி கூடத்தான் வாழணும்னு சொல்றாங்களோ அந்த மதத்தை சார்ந்த கடவுள்களே நிறைய வச்சிருக்கிறாங்க முருகனுக்கு வள்ளி தேவானை தசரவனுக்கு மாஷால்ல அறுபதாயிரம் தான் இருந்துச்சான் இதை விட பெரிய கேவலம் இன்றைக்கு நீங்கள் புள்ளி விவரத்தை எடுத்து ஆய்வு செய்யுங்கள் பலதார மனம் முடித்தவர்கள் மாற்று மதத்திலே ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் பலதார மனத்தை முடித்தவர்கள் ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் ஆனால் இஸ்லாத்திலே பலதார மனத்தை முடித்தவர்கள் நாலு புள்ளி முப்பத்தோரு சதவீதம் தான் யாரு சொல்றாங்களோ பலகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவர்கள் தான் அதிகமாக முடித்திருக்கிறார்கள் மார்க்க ஏன் தடுத்துச்சுன்னு சொன்னா உதாரணமா மனைவியோடு சேர்ந்து வாழ முடியல மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிறா அல்லது வேற ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறா இப்ப இவன் இன்னொரு பெண்ணோடு கள்ள தொடர்பு கொள்ளுவான் கள்ள தொடர்பு கொண்டு அதிலே பிறக்கிற குழந்தைகளுக்கு உரிமைகள் கிடைக்குமா உரிமைகள் கிடைக்குமா இவனும் நரகவாசியாக மாறி அந்த குழந்தையையும் விபச்சாரத்தில் பிறந்த குழந்தையாக ஆக்கி உலகத்திலேயும் மரியாதை இல்லாத சூழலுக்கு கொண்டு போய் தன் படைப்பை தள்ளிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ரப்புள்ள ஆளவி இன்னொரு மனம் முடியிருக்கிறார் எல்லாத்தையும் முடிக்க சொல்லல இதை நம்ம என்னைக்காவது உணர்த்தி இருக்கிறோமா சமூகத்தில் யோசித்து பார்க்கிறோம் இன்னொரு பெரிய வேடிக்கை இந்த மனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குரானில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ரெண்டு கல்யாண சிலர் பண்ணிடுவாங்க ஆசையில பண்ணிட்டு ஒருத்தர் கூடயே சேர்ந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு ஆளோட சேர்ந்துட்டு என்ன இன்னொரு ஆளை கலந்து இந்த நிலை சமூகத்தில் நிறைய இருக்கிறது இவர்களை பற்றி பெருமானார் செல்லல்லாஹ் பரிவசனம் சொல்லுகிற பொழுது நாளை மறுமையிலே வருகிற பொழுது அவர் ஒரு பக்கம் சாய்ந்தவராக வருவார் மறுமையில வரும்போதே ஒரு பக்கம் சாஞ்சு சாஞ்சு நடந்துட்டு வருவாரு அல்லா என்ன சாணு கொடுத்தாரா பார்த்த உடனே சொல்லிடுமா இவரு ரெண்டு கொண்டாட்டிக்காரு ஒருத்தரோட மட்டும் இணக்கமா இருந்து இன்னொருத்தரோடு இணக்கமாக இல்லை என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே தண்டிப்பான் பெருமானார் செல்லல்லாஹ் பரிவசனம் சொல்றாங்க ஆனா நம்ம சமூகத்தினுடைய பணக்காரர்களின் நிலை எப்படி தெரியுமா இருக்கிறது நிறைய பேரில் வருத்தப்பட வேண்டிய செய்தி வருத்தப்பட வேண்டிய செய்தி நிறைய இடங்களில கொண்டாட்டி ஒன்னா இருக்கும் இன்னொரு பக்கம் அவரு வப்பாட்டி வச்சிருப்பார் கிளி மாறி மனைவி குரங்கு மாறி வப்பாட்டி ஆனாலும் கூட இந்த நிலையிலேயும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடக்கும் திருமணம் முடிச்சுக்கலாம் எல்லா வசதியும் இருக்கும் திருமணம் முடிச்சுக்கலாம் என்று இவர் இருந்தால் கூட நம் சமுதாயத்தினுடைய தலைவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன தெரியுமா பேசுவாங்க அந்த வேலை மட்டும் வச்சுக்க சொல்லுவாங்க அப்பப்ப அவர் போயிட்டு வரட்டு என்ன வேண்டாம் செய்யணும் அப்பப்ப என்னமோ செஞ்சுக்கிறது ஆனால் இந்த சொத்து போய்விடக்கூடாது சொத்து போய்விடக்கூடாது அதனால் நீ வப்பாட்டியை பயன்படுத்திக்கொள் நகூதுபில்லா நரகத்திற்கு இவர் தயாராயிட்டாரு இவர் மோத்த போனோம்னு சொத்தா போகும் நரகத்திற்கு தயாராகிறார் மார்க்கத்தினுடைய மாமேதைகள் எல்லாம் அமர்ந்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றாங்க என்ன தீர்ப்பு ஒரு மனைவி தான் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்பப்ப பாத்துக்க நகூதுமில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாமே நம்முடைய மார்க்கத்தை விளங்க வேண்டாமா எதற்காக பலதாரம் என்று மார்க்கம் சொல்கிறது என்பதை புரிய வேண்டாமா இன்னொரு பக்கம் மூன்றாவது குற்றச்சாட்டு நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது எழுகிற குற்றச்சாட்டுகளில் மூன்றாவது குற்றச்சாட்டு குற்றவியல் சட்டங்கள் இஸ்லாத்திலே சரியாக தொட்டதுக்கெல்லாம் கையை வெட்டுங்கிறான் கழுத்தை வெட்டுங்கிறான் காலை வெட்டுங்கிறான் ஆளை வெட்டுங்கிறான் இது என்னடா மார்க்கம் சில தோழர்கள் கேட்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தை போன்ற குற்றவியல் சட்டத்தை உலகம் கொண்டு வந்தால் தவறே நடக்காது எல்லாத்துக்குமே மூணு வருஷம் சேர இவருக்கு அஞ்சு வருஷம் சேர இவருக்கு ஏழு வருஷம் சேர வெளியே வந்த உடனே கொஞ்சம் கூட செய்யறான் தவறு வெளியே வந்த உடனே உள்ள இருக்கிற அந்த சுகத்துக்கு தவறு கூட செய்யறான் அது அரசியல்வாதி தவறு செஞ்சாக்கா அந்த ஜெயிலையே பஸ்ட் கிளாஸ் இது என்ன ட்ரெயினா இது என்ன பிரயாணமா இதுல பஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் உள்ளே டிவி உள்ள ஏசி ரூம் நவுதுமில்லா இதுதான் குற்றவியலா இந்த குற்றவியலை வைத்துக் கொண்டு அது இப்ப சமூக காலமாக ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் எது உச்ச நீதிமன்ற தீர்வு ஒரு பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் நவுதுமில்லா எவ்வளவு அழகான சட்டம் ஓட்ட இல்லாத சட்டம் எல்லாமே உருப்படியான சட்டம் சமூகம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய சட்டம் திருமணத்திற்கு முன்பதாகவே பாலியல் வைத்துக் கொள்வதில் தப்பில்லை அதுக்கு ஒரு வழக்கு அதுக்கு ஒரு தீர்வு அல்லாஹ் அக்பர் ஆனால் இஸ்லாமிய சட்டம் எவ்வளவு அழகான போட்டப்பட வேண்டிய சட்டம் ஒருத்த கையை வெட்டிட்டான்னா ஒருத்தனுடைய ஒருத்த திருடிட்டா கையை வெட்டினா அதற்கு பிறகு நிலைமை என்னாகும் இஸ்லாமிய வரலாறுகளை புரட்டுங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலிவர் செல்லவர்கள் மதினாவிற்கு சென்ற பத்து ஆண்டுகளில் தான் இந்த குற்றவியல் சட்டம் பெருமானாருக்கு கொடுக்கப்படுகிறது பத்து ஆண்டுகள் பெருமானார் செல்லல்லாஹு அலிவர் செல்லம் குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஒருவன் திருடினால் ஒருவன் திருடினால் கைவெட்ட வேண்டும் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் பத்து பத்து ஆண்டுகளில் கைவெட்டப்பட்டவர்கள் வெறும் இரண்டு பேர்கள் தான் என்ற ரெண்டு திருடுதான் நடந்திருக்கு அர்த்தம் ரெண்டு திருடுதான் பத்து ஆண்டுகளில் நடந்திருக்கிறது ஒன்று பாத்திமா பிந்த் மசூமா பெரிய குளத்து பெண்மணி திருடினான் பெருமானாருக்கு நெருக்கமான சகாவி ஐப்பே ரசூல் உசாமா ரடி எல்லாம் சப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து உசாமா வந்து சொல்றாங்க பெரிய இடத்து பொண்ணாச்சே போய் கையை வெட்டணுமா நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானாரின் முகம் எப்படி மாறியது தெரியுமா உசாமா என்றைக்குமே நாயகத்தின் மடியிலே அமர்கிற உசாமா நாயகம் உசாமாவினுடைய கண்ணத்தில் எத்தனை முத்தங்கள் வலித்திருப்பார்கள் ஆனால் இந்த தனவை குற்றத்திற்காக பரிந்துரை பண்ண உசாமா வருகிற பொழுது பெருமானாரின் முகம் மாறுகிறது எழுத்து நீ உசாமா என் மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் கை வெட்டுவது உறுதி என்றார்கள் இது சட்டம் லா தாகுதுக்கும் மிகிமா ராப்பா அந்த சட்டத்தை நிறைவேற்றது கூட பெருமானார் சொல்லுவார்கள் நாலு பேர் பார்க்கிற இடத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள் விபச்சார குற்றத்திற்காக பத்து ஆண்டுகளில் திருமணம் முடிச்சிட்டு விபச்சாரம் செஞ்சா திருமணம் முடிச்சிட்டு விபச்சாரம் செஞ்சா கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் வர வர்றவங்கள கல்லால் எரிஞ்ச கொள்ளணும் இந்த சட்டம் பத்து ஆண்டுகளில் நாளே நாலு பேர் தான் விபச்சார கூட்டத்திலே ஈடுபடுத்தப்பட்டு கல்லால் இருந்து கொல்லப்பட்டார்கள் பத்து ஆண்டுகளில் இன்னைக்கு நம்ம வெறும் கோவையை மட்டும் வைத்துக் கொண்டார் விபச்சார கூட்டத்திற்கு கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இந்த குற்றத்தை தடுக்க முடியுமா சும்மா விபச்சாரத்துக்கு இன்னைக்கு குற்றமே கிடையாது அது செய்யாதுன்னா குற்றம் போல தெரியும் அந்த நிலைக்கு இன்னைக்கு சமூகம் வந்துவிடுமோ என்று என்ன தூண்டுகிறது இன்னைக்கு இதெல்லாம் குற்றமான செயலே இல்லை சில இடங்களிலே அரசாங்கமே அங்கீகாரம் குடிக்கிறது இது சிகப்பு விளக்கு பகுதி நவூதுமில்லா அப்ப எங்க கொண்டு போய் நம்முடைய நிலைமையை சொல்வது இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே இஸ்லாத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமே என்ற அக்கறையாவது வர வேண்டாமா பொதுவாகவே தவறுகளை பொறுத்துத்தான் தண்டனை இருக்க வேண்டும் அதான் நியதி தவறுகளை பொறுத்துத்தான் தண்டனை இருக்க வேண்டும் நான் ஒரு உதாரணம் சொல்வது உண்டு இந்த கிழங்கு போட்டிருப்பாங்க மரவெள்ளி கிழங்குகள் இதை எலி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா ரெண்டு கம்பியத்தான் கட்டி விட்டுருப்பாங்க கிளிங் கிளிங் அந்த காத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கும் எலி யாரோ பாதுகாப்புக்கு இருக்காங்கன்னு வராது இப்ப காட்டு யானைகள் சில நேரத்தில் ஊருக்குள்ள வந்துடும் விவசாயத்தை அழிப்பதற்காக அந்த யானையை தடுக்கிறதுக்காக இந்த ரெண்டு கிளிங் கிளிங் போட்டா போதுமா காட்டு யானையை தடுப்ப பெரிய வேலை தேவை அதுக்கு மின்சார வேலி தேவை மாடுகளையும் மாடுகளையும் தடுக்க வேலிகள் தேவை எலியை தடுக்க ரெண்டு கம்பி இருந்தா போதும் இதான நடைமுறை இதை போன்றுதான் மார்க்கம் சொல்லுகிறது பெரிய தவறுக்கு அதற்குரிய தண்டனை உண்டு ஒருவன் இன்னொருவனை கொலை செய்கிறானா பெரிய குற்றம் கொலைக்கு கொலைதான் என்று பெருமானார் செல்லல்லா அலைவர் செல்லம் அவர்கள் கூட சொல்லவில்லை படைத்த ரப்பு ரப்பு லாலமே அல்லாஹ் சொல்லுகிறார் இப்படி இருந்தால் தான் குற்றத்தை தடுக்க முடியும் என்று படைத்தவனுக்கு தெரியாதா எங்களுடைய சட்டங்கள் எங்களுடைய சட்டங்கள் எங்களுடைய நபியால் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட சட்டம் உலகத்தை படைத்து அதை நிதானமாக நடாத்திக் கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமின் ஏற்படுத்திய சட்டங்கள் பெருமானார் சொல்லுவார்கள் இது ஆக்கமும் விகைமா அல்லா அல்லாவுடைய சட்டம் அல்லாத சட்டங்கள் சமூகத்திலே நடமாடுகிற பொழுது இல்லா பசாப்பிக்கிறோமோ அங்கே மரணங்கள் தான் அதிகமாகும் என்றார்கள் பெருமானார் செல்லந்தா வரைவு செல்ல இன்றைக்கு சட்டத்திலே ஓட்டை இருக்கிற காரணத்தினால் நிறைய மரணங்கள் தான் நடக்கிறது என்பதை பாதுகாப்பு ஒருத்தர் கேட்டார் மாணவர் அமானி ஹசரத் ஹசரத்திடத்தில் கேட்டாராம் ஹசரத் கை வெட்டலாமா ஒருத்தர் ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் திருடிட்டான் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு எல்லாம் கை வெட்டலாமா இதான் ரொம்ப அநியாயமா தெரியல என்று அமானி ஹசரத்தவர்கள் இடத்தில் கேட்கிற பொழுது லால்பேட்டையினுடைய மொத்தமையும் அமானி ஹசரத்தவர்கள் அழகாக ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள் ஒருவர் ட்ரெயினிலே ஒரு பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார் டிக்கெட் எடுத்து ட்ரெயின்ல போகும்போது அவங்க பொதுவாகவே பொம்பளைனா ஒரு பேக் வச்சிருப்பாங்களே அதை வச்சுக்கிட்டு அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு திருடன் அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார் எடுத்துட்டு போயிட்டான் டிடிஆர் வருகிற பொழுது அந்த அம்மாவுக்கு டிக்கெட் இல்லை அந்த டிடிஆர் நடுவழியில் இறக்கினார் ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு போயிட்டார் இந்த பெண்மணி தானாக வருகிற பொழுது நான்கு பேர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பெண்மணியை பெண்மணி இடத்திலே தவறாக நடந்து இந்த பெண்மணியை கொலை செய்து விட்டார்கள் இந்த பெண்மணி இறந்து விட்டால் போய் சேர வேண்டிய ஊருக்கு போகாமல் ஒரு பெண்மணி இறந்து விட்டால் இதற்கு யார் காரணம் இதற்கு முழு மூல காரணம் யார் அந்த திருடன் அவன் மட்டும் வேக்கை எடுத்துட்டு போகாம இருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா மாணவர்களை பார்த்து கேட்டார்கள் அந்த திருடன் உங்கள் கையில் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிற பொழுது மாணவர்கள் எல்லாம் சொன்னார்களாம் அடிச்சே கொண்டுவோம் அப்ப அமானியர் சொன்னாங்க அல்ல அதை சொல்லல கைய வெட்டினா போதுங்கிறான் அல்ல அப்ப அல்லா ரப்புல் எவ்வளவு இரக்கமானவன் ஒவ்வொரு சட்டத்திற்கும் தகுந்தாற் போல் தண்டனைகளை வழங்குகிறார் ஆனால் அண்ணாவினுடைய சட்டங்கள் எதற்குமே இன்றைக்கு தண்டனை இல்லை திருடுனா ஒரு பாட்டு கூட முன்னால் நீங்கள் எல்லாம் படித்திருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்கிறது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னா இன்னைக்கு அதெல்லாம் மாறி சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டேதான் இருக்கு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்கு சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமும் திருடிக்கிட்டே இருக்கு திருட்டுல ஒரு ஷேர் போய்கிட்டே இருக்கு சட்டம் போடுற ஆளுகளே ஷேர் வாங்கக்கூடிய நிலைமை சமீப காலமாக உருவான காரணத்தினால் குற்றங்கள் அதிகமாகிறது தவிர குற்றங்கள் குறைவதற்கு வழியே இல்லை குற்றங்கள் குறைய வேண்டுமானால் சமூகத்திலே குற்றமே நடக்கக்கூடாது என்றால் அதற்கு ஒரே வழி இஸ்லாமிய வழிதான் கையை வெட்டணும் தலையை வெட்டணும் என்று சொன்ன யாராவது தவறு செய்வானா எண்ணி பார்க்க வேண்டும் இந்தியாவையும் நீங்கள் சவுதி அரேபியாவையும் வைத்து ஒப்பீடு பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் குற்றவியல் சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள் வெளியாகிறது சென்ற ஆண்டும் வெளியானது இந்த ஆண்டும் வெளியாக இருக்கிறது ஒவ்வொரு மார்ச் மாதத்தினுடைய கடைசியிலையும் வெளியாகும் கண்டிப்பாக சவுதி அரேபியாவினுடைய அந்த குற்றவியல் பத்திரிகை வெளியே வருகிறது அதை நீங்க புரட்டி பாருங்க இந்தியாவுல எத்தனை பேர் தவறு செஞ்சா விபச்சாரம் செஞ்சா அப்படின்னா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் ஏன்னா இது குற்றமே இல்லை விபச்சாரம்ங்கிறது இந்தியாவை பொறுத்தளவுக்கு குற்றமே இல்லை அங்கே குற்றவாளிகளினுடைய லிஸ்டில் விபச்சாரம் இருக்கும் அங்கே விபச்சாரத்திற்கான தண்டனை வழங்கப்படுகிற பொழுது விபச்சாரங்கள் குறைந்திருக்கிறது அரேபியாவிலே விபச்சாரம் குறைவு ஆனால் இந்தியாவிலே அது சர்வசாதாரணம் இஸ்லாமிய சட்டங்கள் எங்கே நடைமுறையில் இருக்கிறதோ அங்கு திருடு குறைவு இங்கு திருடு அதிகம் அங்கு கதை இட்டுக்கட்டு குறைவு இங்கு எல்லாமே இட்டுக்கட்டு அங்கு கொலை குறைவு இங்கு கொலை அடிக்கும் நீங்க புரட்டி பார்க்கலாம் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தினால் அனைத்தையும் குறைத்து விடலாம் என்ற செய்தியை நாம் சொல்லி இருக்கிறோமா மிதமான அமைப்புகளுக்கு மிதமான சகோதரர்களுக்கு என்றைக்காவது எடுத்துச் சொல்லி இருக்கிறோமா அடுத்து நான்காவதாக நாம் களத்தில் இறங்கி பார்க்க வேண்டிய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை பெண்கள் சுதந்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு எல்லோருமே எடுத்து நிற்பது ஏன் இஸ்லாமியர்கள் கூட எடுத்து நிற்பது இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாம் சுதந்திரமே வழங்கவில்லை நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தை போன்று பெண்களுக்கு அன்றைக்கும் சுதந்திரம் இல்லை இன்றைக்கும் இல்லை நீங்க மாட்டு மதத்தை பாருங்க மாட்டு மதத்தினுடைய வேத புத்தகத்தை பாருங்க மாட்டு மதம் சொல்லும் வேத புத்தகம் சொல்லும் மனுசாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு பெண் என்பவள் சீர் என்றும் சீதனம் என்றும் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கணவனுக்கு கொண்டு வந்து கொட்ட வேண்டும் பொம்பளை கல்யாணம் முடிக்கும் போது மாப்பிள்ளைக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறையில் இருக்கிற தௌரி பிரச்சனை நாம இன்னும் சராசரி முஸ்லீமாக ஆகல இன்னும் பழைய மார்க்கத்திலே தான் இருக்கிறோம் டௌரி பிரச்சனை ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது இஸ்லாமிய மார்க்க சொல்லுது ஆண் கொண்டு வந்து கொட்டணும் தன் தகுதிக்கு ஏற்றவாறு பெண்ணுக்கு மகராக ஆண் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அப்ப பெண்ணுக்கு எதுங்க உரிமையை கொடுக்குது பெண் கொண்டு வந்து கொட்டணுங்கிறது உரிமையா அல்லது பெண் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆண் கொண்டு வந்து கொட்ட வேண்டும் என்பது உரிமையா யோசிச்சு பெண்ணுக்கு சிரமத்தையே கொடுக்கலையே மார்க்கம் எல்லோரும் திருமணம் முடிக்கிறார்கள் திருமண பிரச்சனை வருகிறது இன்னைக்கு பாரதூரமான பிரச்சனைகளில் ஒன்று வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு தான் சொல்லுவான் கல்யாணத்தை பண்ணுனா ஆண்டி கூட அரசன் கூட ஆண்டியா போயிடுறான் ஆனால் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது பெண்ணை பெற்றவர்கள் சந்தோஷமாக இருங்கள் ஆண்தான் கொண்டு வந்து கொடுக்கணும் இதா ஆத்தைத்தும் எஹ்தாவும் கிந்தாரா பலா தகுதும் என்று செய்யா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது நீங்கள் தங்கத்தை பாலம் கொண்டு வந்து மகராக கொடுத்தாலும் அதை மீண்டும் அந்த பெண்ணிடத்திலிருந்து கேட்காதீர்கள் என்கிறாங்க தங்கத்தை பாலம் கொண்டு வந்து கொடுங்கிறான் இப்ப இஸ்லாமிய வரலாற்றிலே பெண்ணுக்குத்தான் கொடுக்க வேண்டும் இப்ப நீங்க சொல்லுங்க மார்க்கோ பெண்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறது எண்ணி பார்க்க வேண்டும் நகைக்கடைக்கு போறோம் நகையை எடுத்துக்கிட்டு அந்த நகையை நான் தாங்க இனிமேல் பாதுகாக்க வேண்டியது கடைக்காரரே இதுவரைக்கும் நீங்க பாதுகாத்தீங்க இனிமேல் அந்த நகையை திருட திருடாம இருக்கிறதுக்கு நான் லாக்கர் ஒன்று ஏற்பாடு பண்ணணும் நான் ஹீரோ வச்சு பாதுகாக்கணும் அதனால நீங்க கொஞ்சம் காசு கொடுத்துருங்கன்னு சொன்னா நகைக்கடைக்காரன் என்ன கொடுப்பான் நகையும் வாங்கிட்டு நான் பதினஞ்சு பவுன் வாங்கியிருக்கிறேன் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இனிமேல் நீங்க எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் இதைத்தான் இன்றைக்கு சமூகம் செய்கிறது பெண் என்பவள் கயிறு மத்தாக்கி துன்யா அல் மரகத்து சாடுகா வைரம் வைடூரியம் மரகதம் மாணிக்கம் கோமேதகம் நீலம் பச்சை நீலோகலம் அனைத்து விட மேலானவள் பெண்மணி ஒரு கண்மணி என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழிவ செல்லம் சொல்லி இருக்கிற பொழுது அந்த பெண்மணியை பாதுகாக்க எங்களுக்கு வரதட்சணை வேண்டும் என்று கேட்கிற இந்த கயவர்களின் கூட்டம் இருக்கிற காலம் வரைக்கும் அன்புக்குரியவர்களே இஸ்லாமியர்களிலேயே இப்படி இருக்கிற காலம் வரை இஸ்லாம் உயர இயலாது என்பதை சின்னமாக தெரிய வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது ஆண்கள் பெண்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறது பெருமானார் செல்லந்தாப்பு அழிவு செல்லும் அவர்களிடத்திலே ஒரு சகாமி வருகிறார் நாயகமே இந்த பெண்ணை நான் நேசிக்கிறேன் நான் விரும்புகிறேன் நாயகமே எனக்கு மனமுடித்து வையுங்கள் நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லந்தாப்பு அழிவு செல்லும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது மனமுடிப்பதற்கு என்று கேட்கிறார் ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டிலே போய் தேடி பார்த்து விட்டு வாருங்கள் ஒரு பேரித்தம்பட கொட்டை அளவுக்கு இருந்தாவது கொண்டு வாருங்கள் அதை வைத்து அதை மகராக வைத்து மனம் முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற பொழுது அவர் வீட்டிலே போய் பெருமானார் சொன்னார்களே என்பதற்காக இவருக்கே தெரியும் வீட்டுல ஒண்ணுமே இல்லை ஆனா நாயகர் சொல்லிட்டாங்களா இல்லையா இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு போய் எல்லாத்தையும் தேடுறாரு வந்து சொன்னாரு நபியே நாயகமே வீட்டுல ஒண்ணுமே இல்லை நாயகமே பெருமானார் செல்லல்லா வலிவசலம் சொன்னார்கள் இப்பொழுது ஒன்றுமே இல்லை அதனால் பத்து சூறாக்களை ஓதி அதை மகராக வைத்து மனமுடித்துக் கொள் பின்னா மகர்த்தொகை கொடுத்து விடு என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் திருமணம் முடித்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலத்தினுடைய வரலாறுகளை பாருங்கள் பதினோரு மனைவிகளை மனமுடித்தார்களே பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் எல்லோருக்கும் ஐநூறு திருகம் மகராக இவர்கள் தான் பெருமானார் தான் கொடுத்தார்கள் உம்மு ஹபீபாவுக்கு மட்டும் நாலாயிரம் திருகங்களை பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் மகராக கொடுத்து மனமுடித்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம சூழ்நிலை எப்படி தெரியுங்களா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தப்தர் எழுதும் போது கேட்பாங்க மகர் எவ்வளவுன்னு கேட்பாங்க உடனே மாப்பிள்ள திரு திருன்னு முடிப்பான் மகர்கிட்ட என்னங்க அப்படின்னு நைசா பக்கத்துல கேட்க மகர்கிட்ட என்ன மகர் மகர்ங்கிறாங்க அதான் திருமண பெண்ணுக்காக வேண்டி கொடுக்கும் தொகை நாங்க வாங்கித்தானா இருக்கிறோம் இங்க கொடுத்தோம் திருமணத்துக்காக கொடுக்கும் தொகைன்னு கேட்கிறாங்களே உடனே அத்தா ஒரு பார்வை பார்ப்பாரு அத்தா சொல்லுவார் நூத்தி ஒரு ரூபாய் எடுத்துக்கங்க வாங்கிறது லட்சம் மகர் கொடுக்கிறது நூத்தி ஒரு ரூபாய் அதனால சில பள்ளிகள்ல சத்தமே போட்டாங்க ஐநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்தா தான் அந்த ஒரு ரூபாய நம்ம பள்ளிவாசை எங்கிட்டு இருந்து கண்டுபிடிச்சு தெரியல எங்க பார்த்தாலும் ஒத்தப்படைன்னு சொல்லிட்டு ஐநூத்தி ஒண்ணு முன்னூத்தி ஒண்ணு எழுநூத்தி ஒண்ணு இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்பது மார்க்கெட்டில் இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபாய் சொல்லிட்டு எல்லா பள்ளிகளிலும் நியமனம் பண்ணியாச்சு உடனே சொல்லுவாரு ஐயாயிரமா ஐயாயிரமா அதுல ஆமா ஐயாயிரம் ரூபாய் ஆகணும் இல்லாட்டி இந்த பள்ளியில தப்தர் கிடையாது சரி சரி எழுதிக்கங்க மகன்கிட்ட காது காதமா சொல்லுவாரு பக்கத்துல மைக் இருக்கிறது கூட தெரியாம காது காதமா நம்ம என்ன கொடுக்குவாட போறோம் எழுதிட்டோம் கடனா எழுதிக்கங்க அதுல சாகுற வரைக்கும் அந்த கடை கொடுக்கறதே இல்லை என்றால் அவன் தன்னுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்கிறான் என்று மகள் கொடுக்காதவர்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் அது விபச்சாரம் சில ஊர்களில் பார்க்கலாம் போத்தா போன உடனே போத்தா போயிடுவாங்க மகரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமா மகரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமா வீட்டுக்காரர் மூத்தா போயிடுவார் மகரே கொடுக்காம இருந்திருக்கிறாரு அயாத்த வாழ்ற காலத்துல மன்னிப்பு கேட்க மாட்டாங்க மகரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமான்னு ஜனாதா படுத்து கிடக்கும் தூக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து அப்படி கூணி குறுகி மகரை மன்னிச்சுட்டேன் மன்னிச்சா என்ன மன்னிக்காது என்ன கபூர்ல போய் பதில் சொல்ல போறவர் அவரு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் மகளின் விஷயத்தில் இந்த சமூகம் பொடுபோக்காகவே இருக்கிறது உம் சுலை ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் கணவன் மனைவி இந்த அம்மா இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் அபூத்தல்ஹா வரவில்லை இந்த அம்மா மதினாவுக்கு போயிட்டாங்க தான் தூது அனுப்புகிறார் அண்ணா உம்மு சுலைம் அவ்வளவு அன்பானவர்கள் பண்பானவர்கள் பாசமானவர்கள் அழகான குணம் கொண்டவர்கள் அழகான முக அமைப்பும் கொண்டவர்கள் அபூத்தல்காவால இருக்க முடியல சில ஆண்கள் பொதுவாகவே பொம்பளைகளுடைய முந்தானியை பிடிச்சே அலைஞ்சு பழக்கம் இருக்கும் ரெண்டு நாள் ஊர்ல இல்லாட்டி கூட இருபத்தஞ்சு போன் பண்ணிடுவான் நல்லா இருக்கியா பாத்தீமா நல்லா இருக்கியா அந்த மாதிரி ஏங்க இத்தனை போன் பண்றீங்க என்ன செய்யறது போனதுக்கு பின்னாலதான் அருமை தெரியுது கபரஸ்தானுக்கு போயிட்டா என்ன செய்வாருன்னு தெரியல வயர்லெஸ் வச்சாலும் வைப்பாரு அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் அங்க உம்மு சுலைம் அழியல்லாகுத்தாரா கடிதம் எழுதுகிறார்கள் தூது அனுப்புகிறார்கள் நானும் மதினாவிற்கு வருகிறேன் நானும் மதினாவுக்கு வருகிறேன் நானும் மதினாவிற்கு வருகிறேன் உடனே உம்மு சுலைம் சொன்னார்கள் நீங்கள் இஸ்லாத்தை தருவினால் என்னோடு இணையலாம் எனக்கு மகள் நீங்கள் இஸ்லாத்தை தருவதுதான் என்று உம்முசலை தீர்க்கமாக இருந்தார்கள் இஸ்லாத்தை தழுவினார் அபுத்தலா சென்றார்கள் மீண்டும் மனமுடித்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் அதனால பெருமானார் இவருக்கு பேர் வச்சது எல்லோரும் சவாபுக்காக எதிர்த்து செஞ்சாங்க மக்காவில் இருந்து மதினாவுக்கு சவாபுக்காக போனாங்க ஆனா நம்ம அபுத்தல்கா இருக்கிறாரு சவாபுக்காக போல ஒரு பெண்ணுக்காகவே போனார் இஜிரத்து செய்தார் அதனாலதான் எல்லா அதிசி கிதாபின் நம்முடைய ஆரம்ப அதி இப்படியே இருக்கும் இன்னமல்ல அமாலு பின்னிதா இன்னமா லிம்ரஹிம் விமானவா பமன் காணத்து ஹிஜரத்துகு இதா இம்ரஹத்தின் யார் ஒரு பெண்ணுக்காக ஹிஜரத் செய்தாரோ ஹிஜரத்துகு இலாமான்சி அவருடைய இஜரத்து பெண்ணுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் துன்யாவுக்காக இஜரத்து செய்தாரா அவருக்கு துன்யா கிடைக்கும் என்று பெருமானார் சல்லா அலிவசலம் சொல்லிக் காட்டுகிறார்கள் ஆக இஸ்லாத்தை நகராக வைத்து மனமுடித்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் மூசா அலி இஸ்லாம் பெரிய நபி மூசா அலி இஸ்லாம் எப்படி தெரியுமா மகரு அந்த மகர்லாம் வச்சா நம்மால் ஒருத்தன் கல்யாணம் பண்ண மாட்டான் மூசா அலி இஸ்லாம் சஃபூராவை கல்யாணம் பண்றதுக்காக ரெண்டு மனைவிகள் ஒன்று ரஹீமா சஃபூரா ரஹீமாவை திருமணம் முடிப்பதற்காக போய் பொண்ணு கேட்கிறாங்க ஷுவைப் அலி இஸ்லாம் இடத்துல ஒரு நபியினுடைய மகளைத்தான் முடிக்கிறார்கள் நபியிடத்துல போய் பொண்ணு கேட்டாங்களா உங்க மகளை நான் மனம் முடிச்சுக்கலாம் இருக்கிறேன் என்ன மகர் கேட்கிறீங்க என்று கேட்கிற பொழுது அந்த சுவை அலிசலா சொன்னாங்களா ஒரு எட்டு வருஷம் ஆடு எட்டு வருடம் ஒரு நபி ஆடு மேய்த்து அதை மகராக வைத்து அதற்கு பிறகு மனம் முடித்தார்கள் எட்டு வருஷம் நம்மளுக்கு சொன்ன எப்படி இருக்கும் பொண்ணு வேணாம் ஒரு மண்ணு வேணாம் எட்டு வருஷம் மகரா பிறக்கும் போதே இல்லாட்டி எழுதி வைக்கணும் இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை அன்புக்குரியவர் எண்ணி பார்க்க வேண்டும் ஆதமலை இஸ்லாம் ஆதமலை இஸ்லாம் ஆதிபிதா ஆதமலை இஸ்லாம் பிறந்தவுடனே சொர்க்கத்திலே அவர்களுக்கு நிம்மதி இல்லை பார்த்தா விழா பகுதியிலிருந்து விழா பகுதியிலிருந்து ஒரு பெண் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் கை வைக்கலாம்னு போறாங்க என்ன அழகா இருக்கிறாங்க என்று கை வைக்கலாம் என்று போகிற பொழுது அல்லாத சொல்லிவிட்டானே மகள் கொடுக்காமல் அந்த பெண்ணை தொட முடியாதுட்டாங்க மகள் கொடுக்காமல் அந்த பெண்ணை தொட முடியாது மகர் கொடுக்கிறது என்கிட்ட என்ன இருக்கு கேட்டு என்ன இருக்கிறது ரப்பு அல்லாஹ் சொல்லுவான் லா இலாஹ என்பதை பத்து முறை சொல்லி அதை மகராக வைத்து இந்த பெண்ணை தொட்டுக்கொள் சொர்க்கத்திலேயே மகர் இல்லாம ஏன் அதிசுகளை புரட்டுங்கள் ஊர்லின் பெண்களை நாளைக்கு மனமுடிக்க போறோமே ஒவ்வொரு ஆளுக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் எண்பதாயிரம் இருக்குமே அந்த ஊர்லின் பெண்களை தொடுவதாக இருந்தால் மகர் இல்லாம தொட முடியாது அதுக்கு மகர் என்ன தெரியுமா நீங்கள் எல்லாம் தயாராகி கொள்ளுங்கள் கன்சில் மசாஜி பள்ளிகளை கூட்டுவதுதான் மகர் பள்ளிகளை கூட்டுவதுதான் மகர் அரபு நாட்டு மன்னர்கள் கூட பள்ளியை கூட்டுவார்களாம் அரபு நாட்டு மன்னர்கள் கூட அப்துல்லாவின் வரலாறுகளை எழுதுகிற பொழுது அப்துல்லா இறந்து போனாரே அவரின் வரலாறுகளை எழுதுகிற பொழுது எழுதுவார்கள் பள்ளியை வந்து கூட்டுவாராம் எதற்கு என்று கேட்கிற பொழுது எனக்கும் ஊர்லியும் வேண்டாமா எனக்கும் ஊர்லியும் வேண்டாமா மகரை இப்பொழுதே நான் தயார் செய்கிறேன் நம்மளை யாராவது பள்ளியை கூட்டியிருக்கிறோமா பள்ளியில் இருக்கிற ஒரு செத்தையை எடுத்து ஒரு தூசை எடுத்து போட்டு இருக்கிறோமா மகர் கொடுக்காமல் இங்கேயும் மகர் கொடுக்கிறது இல்லை அங்கேயும் மகர் கொடுக்காம கை வைக்கலான்னு பார்க்கிறோமா கண்டிப்பாக நடக்காது எல்லாம் சாபம் காய்க்கிட்டாங்க அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கிளம்பி இப்ப மகள் எவ்வளவு முக்கியமானது நம்ம மாற்று மத சகோதரர்களுக்கு இந்த செய்தியை சொல்லவே இல்லை நாங்க எங்க மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் எங்கள் மார்க்கம் பெண்ணுக்கு எந்த செலவுமே கிடையாது மாப்பிள்ளைக்குத்தான் எல்லா செலவும் இருக்கிறது திருமணத்தில் என்ற செய்தியை நம்முடைய சகோதரர்களுக்கு எதைக்காவது சேர்த்திருக்கிறோமா இந்த செய்தி ஒண்ணு போச்சுன்னா பல பேர் இஸ்லாத்துக்கு வந்துருவானே நம்ம மகரை பார்த்து நம்மளுடைய வரதட்சணையை பார்த்து தான் பயந்து போய் நிறைய பேர்கள் இஸ்லாத்தை விட்டு ஒதுங்கி நிற்கிறார்கள் நிறைய பேர்கள் நான் என்னுடைய காதால் கேட்டிருக்கிறேன் எனக்கு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஆசைதான் ஆனா எனக்கு இருக்கு டி ஆத்திரவன் கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருபத்தஞ்சு போன் கேட்கிறான் இருபத்தி ஐயாயிரம் கேட்கிறான் நான் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்து என்னுடைய பெண்களை எப்படி கரை சேர்ப்பேன் என்று கேட்டு தோழரினுடைய சப்தம் இன்றைக்கும் காதிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே உண்மை மார்க்கத்தை சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறோமா சமூகத்திற்கு அந்த மிதவாதிகளுக்கு அளித்திருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் பெண்களுக்கு இதோடு மட்டும் விடல சொத்திட உரிமை இஸ்லாம் மட்டும்தானே வழங்குச்சு சொத்துரிமை பெண்களே சொத்து அவர்களுக்கு எதற்கு சொத்து என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் நாம தான் திருமணம் முடிச்சு வச்சிடறோம்ல அதுக்கு பிறகு எதற்கு அவர்களுக்கு சொத்து என்று சொன்ன நேரத்திலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக மாணவி சல்லா அலிவசலம் பெண்களுக்கும் சொத்திலே பங்கிருக்கிறது என்று சொன்னவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் வேறு எந்த மார்க்கத்திலையுமே இறந்து போயிட்டா இறந்தவருடைய சொத்தை எப்படி பிரிக்கணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தங்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் எப்படி பிரிக்க வேண்டும் என்று என்ற சட்டம் இதுவரை எங்கும் சொல்லப்படவில்லை எந்த மார்க்கத்திலும் இல்லை கிறிஸ்துவ மார்க்கம் யூத மார்க்கம் இந்துக்கள் யாரிடத்திலும் இல்லை இறந்து போயிட்டா எல்லாருமே இருக்கிறாங்க அத்தா இருக்கிறாரு அம்மா இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க மனைவி மக்கள் இருக்கிறார்கள் சொத்தை எப்படி பிரிப்பது அல்லாஹ் மட்டும்தான் அழுக்கிறான் சொல்லி காட்டுகிறான் இறந்ததற்கு பிறகு முறையாக சொத்தை பங்கிடுகிற முறை கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதற்கு ஒரு அழகான வரலாற்றை கூட சொல்ல முடியும் இமாமுனா ஷாஃபி ரம்பத்துல்லாஹி தாலா இடத்திலே ஒரு பெண்மணி வேகமா அழுதுட்டு ஓடி வர்றாங்க அழுதுட்டு ஓடி வர்றாங்க வந்து சொன்னாங்க என்னுடைய சகோதரன் மூத்தா போயிட்டாரு அவரு ஆறுநூறு திருகத்தை விட்டு விட்டு சென்றிருக்கிறார் ஆனா என் சகோதரர்கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு திருகத்தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆறுநூறு திருகத்தை விட்டு விட்டு சென்றிருக்கிறார் எனக்கு கிடைத்தது ஒரே ஒரு திருகம் தான் என்று சொல்ல இம்மா நான் ஷாபி ரஹமத்துல்லா வந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்களா ஏமா இறந்து போன ஒரு சகோதரருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆமா இருக்கிறது ஏமா இறந்து போன உன் சகோதரருக்கு தாய் இருக்கிறார்களா ஆமா தாய் இருக்கிறாங்க இறந்து போன உன் சகோதரருக்கு மனைவி இருக்கிறாங்களா ஆமா மனைவி இருக்கிறாங்க உங்களுக்கு பன்னெண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்களா அம்மா அப்படின்னு கேட்க ஆமா எனக்கு பன்னெண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்ப உனக்கு ஒண்ணுதான் கிடைக்கும் என்ன சொல்றீங்க இறந்து போனவருக்கு இரண்டு பெண் பிள்ளை இருந்தால் சொத்தில மூணில் இரண்டு பகுதி கொடுக்க வேண்டும் பெண் பிள்ளைக்கு ஆறுநூறுல மூணுல ரெண்டு பகுதி எவ்வளவு நானூறு பொம்பளை பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைக்கும் நானூறு கொடுத்தரணும் ஆறுக்கு இருநூறு இரநூறு தாய்க்கு ஆறில் ஒன்று கொடுக்க வேண்டும் ஆறுநூறுல ஆறுல ஒண்ணு எவ்வளவு நூறு நூறு கொடுத்தரணும் ஐநூறு ஆயிடுச்சு மனைவிக்கு எட்டில் ஒன்று கொடுக்க வேண்டும் ஆறுநூறுல எட்டுல ஒண்ணு எவ்வளவு எழுபத்தஞ்சு ஐநூத்தி எழுபத்தஞ்சு கதை முடிஞ்சு பாக்கி இருக்கிறது இருபத்தஞ்சு பன்னெண்டு சகோதரர்கள் ஒரு சகோதரி சகோதரிக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அது மாதிரி ரெண்டு பங்கு சகோதரனுக்கு கொடுக்கணும் பன்னெண்டு பேருக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு முடிஞ்சு அம்மா உனக்கு ஒண்ணுதான் இது போன்று பங்கு முறை இஸ்லாத்தை தவிர வேறு எங்கும் இல்லை இவ்வளவு அழகான சட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த சமுதாயம் தடுமாறுகிறது என்றைக்காவது இந்த சட்டத்தை குரானில் இருந்து படித்திருக்கிறோமா மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா பேசி இருக்கிறோமா சகோதரர்களை எப்படி பாருங்களேன் நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம் சொன்னா கல்யாணத்துக்கு தான் எல்லாத்தையும் செலவழிச்சாச்சுல எல்லா சொத்தையும் நான் பையனுக்கு தான் கொடுப்பேன் இவரே பேசிப்பார் அதான் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தாச்சுல நகுதுவில்லா மார்க்கத்தை நீ புறக்கணிக்கிறாயா மார்க்கத்தை புண்படுத்துகிறாயா பெண்ணுக்கு கொடுப்பது அனாதியானது நீ கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் இறந்ததற்கு பிறகு சராசரியாக மார்க்கம் சொல்லுகிற முறைப்படி பெண்ணுக்கு சேர வேண்டிய சொத்தை சேர்த்தாக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறார் இன்னைக்கு நரைபடி நிறைய இடங்களிலே பெண்கள் கொடுக்கப்படுகிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நரபதி கொடுக்கிறவன் நேரா நரகத்துக்கு போயிடணும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இன்றைக்கும் தேவதாசி முறைகள் கர்நாடக மாவட்டத்திலே நடந்து கொண்டுதானே இருக்கிறது ஒரு பெண்ணை சாமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அதற்கு பிறகு அந்த பெண்ணை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் விபச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பெண்மணி சாமிக்குரிய பெண்மணி என்று சொல்லுகிற சூழல் தேவதாசி முறையில் சமீபத்திலே நடக்கிறது இஸ்லாமிய முறையிலே இந்த முறைக்கு பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது இஸ்லாம் விபச்சாரம் என்பது அறவே லா காண பாகிசா சபீலா நீ செய்யும் சொல்லல விபச்சாரத்தின் பக்கமே நெருங்க வேண்டாம் பார்வையை தாழ்த்திக்கொள் உன் பார்வையும் படக்கூடாது காது அந்நியர்களை பற்றி கேட்கக்கூடாது காடுக்கு வருதா உடலுக்கு வருதா எத்தனை வருதா எவ்வளவு பாதுகாப்பு எங்க மார்க்க எப்படி பெண்களை பாதுகாக்கிறது என்று நாம் என்றைக்காவது அந்த விதவாதிகளுக்கு சொல்லி இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் மாட்டு மதத்துல தான் உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இருந்தது மாட்டு மதத்தில் தான் விதவன் விதவை விதவை விதவைகளுக்கு மறுமணம் கிடையாது விதவைகள் வெள்ளை சீலை கட்டி இருக்க வேண்டும் இதெல்லாம் யாரின் பண்பாடு இஸ்லாம் என்னைக்காவது சொல்லியிருக்கிறா நீ விதவையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உன் கணவன் இறந்து விட்டானா கலா கொடுத்து விட்டானா அடுத்த மனத்தை முடித்துக்கொள் யார் விதவையை மனம் முடிக்கிறாரோ அவர் உயர்ந்து நிற்கிறார் பெருமானா செல்லல்லா பொலிவசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே பெண்களுக்கு எவ்வளவு மரியாதையை இந்த மார்க்கம் கொடுத்திருக்கிறது பெண் கல்வி அன்புக்குரியவர்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம் பெண் கல்வி பெண் கல்வி என்று உலகமே சொல்லுகிறது உலகத்திலேயே அதிகமான ஹதீசுகளை மனநம் செய்தவர்கள் அபு குரேரா அதற்கு அடுத்து மனநம் செய்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆயிஷா அலி தான் ஆயிஷா அலி ஹதீச மனப்பாடம் பண்றதுன்னு சாதாரண விஷயம் இல்லை எத்தனை ராவிகள் எத்தனை அமைப்புகள் இரண்டாவது இடத்திலே ஆயிஷா அலி அல்லாவுத்தாரா இருக்கிறார்கள் ஆக பெண் கேள்வியை அனுமதிக்கலன்னு சொன்னா ஆயிஷா அலி அல்லா ஹத்தீஸா இருக்க முடியுமா ஆயிஷா அலி அல்லா மருத்துவராக இருந்தார்களே ஜெயினப் அலி அல்லா தோல் வியாபாரியாக இருந்தார்களே எல்லா கலைகளையும் பெண்கள் படித்தார்கள் ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது அனுமதிக்கப்பட்ட முறையிலே படிப்பதற்கு மார்க்கம் முறையான அனுமதியை வழங்குகிறது கோ எஜுகேஷன் இருக்கக்கூடாது ஏன்னா இங்க கீரையும் பாம்பு ஒண்ணு சேர்ந்திருக்கிற மாதிரி பஞ்சு நெருப்பு ஒண்ணு சேர்ந்திருக்கிற மாதிரி அதெல்லாம் எரியாதுங்க ஏன் புள்ள தங்கம் தங்கம் ஓடி போனதுக்கு பின்னாடி தான் அது பித்தளையா வைரமா வெள்ளியா தெரியும் நம் சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது ஆக சமுதாயம் சமுதாயத்தினுடைய கருத்துக்களை மாட்டு மத சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும் இஸ்லாம் என்ன அருமையான திட்டத்தை வைத்திருக்கிறது குற்றவியல் சம்பந்தமாக பெண்கள் சம்பந்தமாக பலதார மனம் சம்பந்தமாக தீவிரவாதம் சம்பந்தமாக இஸ்லாம் சொன்ன இந்த முறைகளை மாட்டு மதத்திற்கு சொல்லி நம் சகோதர இனத்திற்கும் இஸ்லாமிய பண்பாடுகளை கலாச்சாரங்களை ஒழுக்கங்களை அகலாக்குகள் நடைமுறைகளை எடுத்துச் சொல்லி அவர்களும் இஸ்லாத்தில் இணையக்கூடிய நத்தௌஃபிக்கை வல்லோன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாகோ தாவா அனைவரும் இல்லாத الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام كما عرفت ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام اللهم يا غني يا حميد يا مجيد يا معيد يا رحيم يا ودود اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن وبفضلك من سواك ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد لله رب العالمين الله على